தான் பெரிய சபை மந்திரி இல்லாம இருக்காது பெரியவாள்லாம் இருக்காது அங்கிருந்து இன்னும் வராது ராஜாங்கத்தில் நிச்சயம் பதினாயிரக்கணக்கான பேர் வந்துட்டு இருப்பாள் ராஜாங்கத்துல வர்றது என்ன ஒரு பெரிய பங்களாவுத்தம் கட்டினான்னா கார் டிரைவர் ஐம்பது பேர் வந்து உங்களுக்கு நான் எல்லா எனக்கு எல்லாம் எல்லாம் தெரியும் நான் டிரைவிங்ல ரொம்ப கட்டிக்காரன் நான் உனே உனேன்னு ஊத்துறான் சொல்லுவேன் சமயக்காரன் நான் வந்து இங்கிலீஷ் போகணும்னு எனக்கு தெரியும் எனக்கு சொல்லுவேன் அப்படி எப்படி அங்கங்க அவாவும் வியாபாரம் பூக்காரன் நானே நாலு கொண்டு பூ போடுறேன் இவன் கிரகப்பிரவேசம் ஆயிருக்காதுன்னு கட்டின பங்களாவுக்கு மெட்ராஸ்ல ஆமா நான் பூ போடுறேன் மொத்தம் பால்காரன் நான் வந்து வாசல்லையே கிடக்கிறேன் ரெண்டு மணிக்கே கிடந்து வரேன் ராத்திரி நீ தூங்குற போதே நான் எல்லாத்தையும் சரி பண்ணி சரிப்படுத்திடுறேன் எல்லாம் ஒரு பிரபு சாதாரணமா ஒரு பங்களா கட்டுறவர் இருபது மூணாயிரம் ரூபாய் கட்டுறவருக்கு இத்தனை பேர் வந்தா ஒரு பெரிய ராஜாங்கத்துல என்ன சில பேருக்கு தோணும் தர்மபுத்திரம் வந்த உடனே பீமன் வரானே உன் சந்தேகப்படலையா போகலையா இல்லையான்னு அதெல்லாம் எங்கேயாவது ஒரு மூணு ரூபாய்க்கு குடி இருக்கிற வீட்டுல அஞ்சாறு பேர் சேந்தனையா வந்தான்னா என்ன சேந்தனையா வரானே ஆறு பேர் போகணும் ராஜாங்கத்துல லட்சம் பேர் ரூபா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது அதுக்காக சொல்றேன் அங்கிருந்து உடனே பீமன் வந்தானாம் வரபொழுதே அவன் எட்டி வரபொழுதே சபை முழுக்க பார்த்துதான் அவன் வரபோது என்ன மாவரான் அப்படி இந்த கதிகள்லாம் நறுக்கிறதுக்காக ஒரு பெரிய கத்தி ஒண்ணும் பெரிய கத்தி அது என்ன அவன் பெரிய பூமிக்காரணிக்கெல்லாம் அப்படியே சக்கரமா இப்படி இந்த மோட்டார் டயர் மாதிரி ஊதி அசி பிரவேகே பிரதிமுச்சாணிதே அவன் அவன் நறுக்கிறத சொல்ற போதே ரொம்ப பேருக்கு அவன் சாப்பிடும் போது தோன்றுதுன்னு சந்தோஷப்படுறா அசிப்பிரவேகே பிரதிமுச்சாணிதே இந்த பட்சணங்கள்லாம் இருக்கே ரொம்ப புடி இதெல்லாம் புரியறதுக்காக பெரிய ஷராவும் கையில் எடுத்து வரானா அதுக்கு கஜான பேராம் மாக்கள்னால பண்ற இந்த பட்சியங்கள்லாம் பண்றதுக்காக ஒரு பெரிய ஏன்னா அவன் நம்மாத்துல இருக்கிறதெல்லாம் கொடுத்தா அவனுக்கு போடாது அவன் கையால் பிடிக்கிறதுக்கு தகுந்த புடி இடி எல்லாம் வச்சது அவன் மலையாளி மரம் இருக்கிறதுக்கு அங்கே அவனே கொண்டு வருவானே அந்த பெரிய வாழ் நம்மாத்து எல்லாம் உபயோகப்படுவோம் விடுவோம் நம்மாத்து வாழ் ஏதாவது இந்த இந்த கழி கொஞ்சம் பெருசா இருந்தா அறுக்கிறதுக்கு உபயோகப்படும் மலையாளி பெரிய மரங்களை அறுக்கிறதுக்காக அவனே கொண்டு வருவான் கையில அது மாதிரி பெரிய மத்தொன்று கொண்டு வரானாம் தயிர் ஈடு கிடைவதற்காக மத்தும் பட்சணங்கள் எல்லாம் பண்ணுவதற்காக பெரிய இரும்புனால பண்ணது சர்வம் சொல்றது சர்வம் சொல்றது தஞ்சாவூர் லெவலுக்கு சொல்லுவா பட்சணம் பண்றவாள் கேட்டா தான் கரெக்டா சொல்லுவா எனக்கு என்ன பட்சணம் பண்ண தெரியுமா எனக்கு சாப்பிட தெரியும் தமேக வஸ்திரம் எனக்கு தான் தெரியலன்னு பாக்குறேன் உத்தருக்கும் தெரியல என்ன தலைக்கு சொல்றா பேரு என்ன தமேக நிருபாத்மஜம் தலையேக வஸ்திரம் ஒரு வஸ்திரம் கட்டின்னு வரானா அடுப்புலே பீமன் சமயக்கார வேஷம் போட்டுன்னு வரானா லட்சம் பேர்கள் எதிராளி நின்னாலும் அத்தனை பேர்களின் நிகிரகம் பண்ணும் பெரிய யானை போலவரானாம் பீமன் சபையில உள்ள பேர்களோன பகு தூரத்துக்கு அந்த வரபோதே பார்த்தாளாம் பார்த்தா ஒரு பெரிய ரோடு மூக்கு அடைச்சுக்கிட்டு வரானா இவன் அத்தனை பெரிய சரீரமா என்ன பண்ணினான் இந்த சபை அவனை கண்டு உடனே என்ன பண்ணினாள் பாதி சபையில் இருந்தவர்கள் ஊர் வாசப்புரியால புலியில ஓட ஆரம்பிச்சாளாம் பீமனை கண்டு என்னமோ படையெடுத்து ரஷ்யா அமெரிக்கா எல்லாருமா என்ன பண்றது ஆயுதம் இல்லாதவன் ரெண்டு கப்பல் வந்துறீங்கன்னா உடனே சகிருத்தே அக்னே நமஸ்காரம் தான் வேஷத்துக்கு அங்கம் ஆயுதம் சண்டை வராது வராதுன்னு ஆயுதமும் தளவாடங்களும் இல்லாம இருக்கக்கூடாது சண்டை வராது நீ சொன்னா போருமான்னு உன் பேச்சு எல்லாரும் கேட்கிறானா நம்ம பேச்ச கேட்கறா போல நினைச்சுட்டு அதனால ஆத்மாபிப்பிராய சம்பாவிதேஷ்ட ஜனகித்த விற்று பிரார்த்திதா ஜனம் விடம்பியத்தையும் தான் காளிதாசன் நீயா அவன் நினைச்சுட்டேனாக்கே தலையில பூச்சி விடுவோன்னு அவன் அப்படி ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு ரொம்ப பேர் ஸ்ராத்தம் கூட பண்ண சங்கல் பண்ணிக்கிறான்னு நமக்கு ரொம்ப வண்டி வேண்டியவன் இவனா நினைச்சுக்கிறான் நீயா நினைச்சு கூடாதேன்னு அவன் விமோத்தனம் பண்ணியவன் நினைச்சா அவன் தான் இவனுக்கு விரோதி ஆறான் கடைசியில ஆத்மாபிப்பிராய சம்பாதித்த இஷ்டஜன சித்த காளிதாசன் இஷ்டஜன சித்தவருத்தி பிராப்திதாஜனோ விடம்பியத்தை கட்டாயம் பரிசீலிக்கப்படுவான் கோபிகாரீவனஸ்மரணம் வந்தாராம் பீமன் இவனை கண்டு எல்லாருமா ஓடினாள் பீமனை கண்டு உடனே எங்கேயும் வந்தான் பீமன் யாரு எந்த ஊரு என்னன்னு விராட்டம் நடுநடுங்கிறான் உடம்பெல்லாம் நடுங்குறது அவனால யுத்தம் யுத்தங்கள்லாம் பீமன் ஒரு தடவை பெரும் மூச்சு விட்டா விராட்டம் கீழ் விழுந்துக்குவான் என்னன்னா இது மாதிரி நான் சமையலுக்காக வந்திருக்கேன்னா நான் நம்பவே இல்லை நீ ராஜாவாயிரு அல்லது சேனாபதி ஆயிருன்னா எனக்கு சைன்யம்னா என்னன்னே தெரியாது அதுவும் உங்க ஊர் சைன்யத்தை பார்த்தா எனக்கு ஒண்ணுமே தெரியவே இல்லைங்கிறா இவா ஊர் சைன்யம் மாதிரி அவன் சைன்யம் பார்த்துட்டு போனோம் அது ஜப்பான் மாதிரி விராட்ட தேசம் ஒரு சின்ன தேசம் இரடை முடையிற ஊர் அது அப்படிப்பட்ட தேசத்தையே அது இவன் பார்த்துருக்கான் பீமன் அவன் ஏராளமான கோடிக்கணக்கான சைன்யத்தை பார்த்தவனவன் நான் இப்படி எல்லாம் சைன்யங்கள்லாம் பார்த்ததுல எனக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது நான் சமையல் என்ன பண்ணுவேன் ஆனா நான் சமைக்கிறதுல உங்களுக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா ஜலம் கொண்டு நானே கொட்டிப்பேன் வரகு நானே உடைச்சுப்பேன் நானே அரைச்சுப்பேன் கரைச்சுப்பேன் எல்லாம் பண்ணுவேன் பீமன் இப்படி ஒரு படிச்சாருக்குன்னு சொன்னா பத்து நோக்கம் நான் தேய்க்கிறேன்னா அவனுக்கு வேலை கொடுப்பேடா நான் ஏதோ சமைச்சு விட்டுருவேன் நீ பரமாரிக்கணும்னா அவனுக்கு கொடுப்பேட வேலை சகலமும் நான் பண்றேன் தாம்பி இவன் ஏன்னா சகலமும் பண்ணாதான் இவன் இஷ்டப்படி இவன் சாப்பிட முடியும் அதற்கா பீமன் அப்படி உபுத்துன்னு விட்டான் சரி நீயே இது நீ இது ஓமோது பண்ணுட்டாள் பீமனை என்ன அவனுக்கு வேலை கொடுக்கலன்னா அவன் விராட நகரத்தை காலால் அப்படியே தொகைச்சு விடுவான் அதனால நீ காட்டதெல்லாம் தரேன்னு சொல்லிட்டான் விராட்டான் பீமனுக்கு அவனை கொண்டு போய் சமய கெட்டுக்கு அனுப்பிச்சுட்டான் பீமசேனனை உடனே அங்கிருந்து அர்ஜுனன் வரான் பின்பு நீ எப்படி வரான்னால் சந்திரன கிரகணம் பிடிச்சிருந்தா எப்படியோ ராகுகிரஸ்தனான சந்திரன் போல இருக்கானாம் அர்ஜுனன் ஸ்ரீ வருஷம் அதுலயும் நபும்சக ஸ்ரீ வருஷம் ராஜ களை சுற்றுவது முகத்துல சத்திய வீரியம் தெரியுது அபாரமான சூரனும் புலப்படுகிறது அத்தனை பெருமையெல்லாம் நன்கு தெரியுது அப்படி தெரிஞ்சும் இந்த நபும்சக ஸ்திரீ பூண்டு வந்திருப்பதனால் சந்திரனை ராகு பிடிச்சது போல் இருக்கான் ग्रहाभिबन्नो नभसीव चन्द्रमाः गतेन चोर्वीम् परिकम् वयम् सदा விராட்டமாசாத்திய சபா சமீபதா அங்கிருந்து வந்தாள் அங்கிருந்து நடந்து வரும் பொழுதே பூமியானது கிடுக்கிடுக்குதான் அர்ஜுன் நடந்து வரும் பொழுது விராட்டம் நடுங்கிறான் அவனை பார்த்து விட்டு என்ன பரமவீரன் ஒருவன் வரானே யாருன்னு தெரியலையே நான் விராட்டமாசாத்திய சபா சமீபதா சபைக்கு சமீபமா வந்து விராட ராஜா வந்து ஜெயா விஜய் பவான்னு சொல்லி அர்ஜுனன் அங்கிருந்து வந்தான் நீங்கள் யாரு பெரிய மகாராஜாவா தோன்றுவது நாள் நான் நபும்சகஸ்திரி நான் தலவாரி பின்னி விடுவேன் தலையில் நிறைய அழகான தாழும்பூ புஷ்பங்களை அப்படி கால் போட்டு பின்னி விடுவேன் நல்லா தெரியும் எனக்கு நமே ஸ்திரிய கர்மமே ஸ்திரிய கர்மணி கௌசலாதிகாதிகா நான் தலை பின்னுவது போல் ஒரு ஸ்திரீ பின்ன முடியாது ஸ்திரியால் அது மாதிரி செய்ய முடியாது அப்படி தலை பின்னுவேன் அற்புதமான காரியங்கள்லாம் எனக்கு தெரியும் நர்த்தனம் சொல்லி வைப்பேன் சங்கீதம் சொல்லி வைப்பேன் வாத்தியங்கள்லாம் சொல்லி வைப்பேன் இதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னார் அர்ஜுனன் திவ்யமான காரங்கள்லாம் எனக்கு தெரியும் இந்த ஊர்ல இந்த ஊர் பாட்டு மட்டுமில்லை தேவலோகத்துல பண்ணும் காரங்கள்லாம் தெரியும் என்றெல்லாம் அர்ஜுனன் சொன்னான் உங்களை பார்த்தா அப்படிலாம் எனக்கு தோணலையே பெரிய யுத்த வீரனா தோன்றது ஆயுதம் முடித்து பானங்களை அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணவாளா தோன்றுதேன்னா விராட்டம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி திவ்யமான வில்லெல்லாம் ஒன்று கேட்டு சொன்னான் விராட்டன் இதை நீங்க கையில் எடுங்கோ நான் பாக்குறேன் நான் உடனே பார்த்தான் ரொம்ப நபும்சகனாயிருக்கும் தன்மையில் பேசினானாம் அப்பொழுது அர்ஜுனன் என்ன பேசினாள் நான் இது மாதிரி இல்ல நான் தொட்டதே இல்லை பார்த்ததே இல்லை நானா இது மாதிரி இல்ல அவங்க பார்த்திருப்போம் கூப்பிட்டான் இது மாதிரியானவில்லை நான் கண்ணாலையும் கண்டதில்லை தொட்டதும் இல்லை தூக்கினதும் இல்லை இது மாதிரியானவில்லை நான் கண்ணினாலும் கண்டதில்லை போய் வில்லாளிங்கிறே எம்மாதிரி வில்லாளி உலகத்தை நீ பார்த்திருக்க முடியாது அப்படிப்பட்ட அசடுனா சொன்னாரா அர்ஜுனன் மாதிரி வில்லாளி வேற யாரா உண்டோ நமாதிஷா உடனே பார்த்தாள் விராட்டம் அவருக்கு சந்தேகமா இருந்தது உடனே மந்திரிகளை கூப்பிட்டு டாக்டர்களையும் கூப்பிட்டு ஸ்திரீகளை கூப்பிட்டு பரீட்சை பண்ண சொல்லலாம் தனியான ரூம் கழிச்சுன்னு போய் பரீட்சை பண்ணி நபும்சகன்னு நன்னா தெரிஞ்ச பிறகு குமாரி கிரகத்துக்கு அனுப்பிரவேசம் பண்ணி வச்சாளாம் தத குமாரி கன்னிக்கு எல்லாம் இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சாலாம் பாட்டு கட்டி சொல்லி வைக்கிறதுக்காக அங்க அனுப்பிச்சாலாம் இவன் போயிட்டான் ஒரு ஒரு முகூர்த்தத்துக்கு எல்லாம் மறுபடியும் இன்னொரு வீரன் வந்தான் நகுலன் அங்கிருந்து வந்தா அபாரமான ரூபத்தும் நகுலன் ரொம்ப லட்சணமா இருப்பானா அதனால நகுலன் காட்டுக்கு வரும்பொழுது மண்ணெல்லாம் மேல பூசிக்கொண்டு சித்த பிரமம் பிடிச்சு நகுலனை கண்டா எல்லாரும் அப்படி பிரமிச்சு பார்ப்பாளா அவ்வளவு ரூபமா நகுல சித்த விஸ்குலகான் சித்த பிரம்மம் பூண்டுட்டானா நம்ம பார்த்து எல்லாரும் நகுலனை கண்டா சின்ன குழந்தையிலும் பெரியவாள் வரையிலும் அவன் அழகா பார்த்து பிரமிப்பாளா அந்த கண்களும் அந்த மூக்கும் அந்த கண்டமும் மார்பும் கையும் ரொம்ப நல்லா இருக்குமா நகுலன் அவனை கண்டு ரொம்ப பேர் மோகிப்பாளா அவனே தன் ரூபத்தை பார்த்து மோகிச்சு அகம்பாவப்பட்டான் அதனால அவனுக்கு சொர்க்கம் வர முடியலன்னு மேல சொல்ல போறார் அவ்வளவு அழகா அவ்வளவு லட்சணம் உள்ளவன் அவன் அங்கிருந்து வரான் அவனை பார்த்து என்ன இவ்வளவு அழகுண்டா உலகத்தில் என்று விராட்டன் ஆச்சரியப்படுறான் நீங்க என்ன வேலை செய்வீங்களா நான் குதிரைக்கு குதிரலாயத்துல நான் அதிபதியா இருப்பேங்கிறான் ராஜாவா இருப்பதற்கு அருகமாச்சே நீங்கள் என்ன இப்படி சொல்றீங்களே நாள் இல்லையா அந்த வேலைதான் எனக்கு தெரியும் நாள் இதற்கு முன்பு எங்க வேலை பார்த்தேன் நாள் பஞ்சானாம் பாண்டு புத்திராணாம் ജ്യേഷ്ഠോ ശத்ருகர்ஷனானுட்டு அஞ்சு பேர்கள் பாண்டவாழ்னவங்க காதில் விழுந்திருக்காள் நன்னா விழுந்திருக்கு புண்ணிய புருஷாள் நான் விராட்டம் பஞ்சானாம் பாண்டு புத்திராணாம் ஜேஷ்டோ ராஜா யுதிஷ்டிரா அந்த அஞ்சு பேர்களில் ஜேஷ்டனான பிரபு தர்மபுத்திரர் அந்த பிரபு என்னை குதரலாயத்தில் வைத்திருந்தாள் கோடிக்கணக்கான அஸ்வங்களுக்கு நான் தலைவனாக இருந்தேன் அவளுக்கு ராஜ்யம் போய் தீனாளா இருக்கும் இடம் தெரியலே அதனால ஊரூரான ஆலயனேன் நானாம் அஸ்வசாலையில எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டாள் தாமகிரந்தின்னு பேரு நகுலனுக்கு உடனே அங்கிருந்து சகதேவன் வரான் அவனை பார்த்து பிரமிக்கிறாள் மகாஜானி சகதேவன் அவனை கண்டு பிரமிச்சியாரு என்னன்னு கேட்டு நீ ராஜாவா இருப்பதற்கு அருகனுங்கிறாள் அப்படி தோன்றுது அவளை பார்த்தா அகதிகள்லாம் பெரிய கோட்டீஸ்வரன்லாம் வந்து டெல்லியில அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி கவனிச்சுன்னு உட்காந்துட்டாங்க டெல்லியில பார்த்தேன் அவெல்லாம் பார்த்து கண்ணில் ஜலம் வந்துட்டு அகதிகள் என்னன்னா பெரிய கோட்டீஸ்வரனா இருந்தவனா என்ன பண்றதுன்னு புரியல துணி இல்லாம வந்து உட்காந்துருக்கேன் அப்படி அங்கிருந்து சிரமப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க அவன் அங்க உங்களா நல்லா கட்டடம் கட்டடம் சொத்து உத்து எல்லாம் போய் அவன் சம்சாரம் அங்க போனா குழந்தை எங்க போனான்னு தெரியல இங்க யாராவது சாதம் கொடுக்குறேன்னா இறங்க மாட்டேங்கிறது அப்படி வந்திருக்காள் பாண்டவாள் இத்தனையும் தர்மத்துக்காக அவன்லாம் அகத்தி வந்திருக்கிறவன்லாம் தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வந்திருக்காள் மாததேவம் புத்திராத்ரேயோ புத்தாத்ரேய சர்வஸ்மாத் தது அந்தரதரம் எதைய மாத்மானது உபனிஷத்து உன் பிள்ளை சரீரம் எல்லாத்துக்கும் மேற்பட்ட பிரியண்டா ஆத்மா அப்படின்னு சொன்னாள் அது இந்த அகத்திகளை பார்த்தா தெரியுது என் குழந்தைய விட்டுட்டேங்கிறான் பத்தினியை விட்டுட்டேங்கிறான் நான் எப்படியாவது பொழிச்சா பொறுமை வந்து உட்காந்துருக்காங்க ஆத்மஸ்வரூபத்துக்கு அத்தனை பெருமை அதனாலதான் எல்லா பத்னி புத்திராதிகளை காட்டிலும் அது பிரேயஸா இருப்பதுனால அதை அதை விரட்டிக்கிட்டு துறவுகள்லாம் புறப்பட்டு வந்திருக்காங்க வீடு வாசல்லாம் விட்டுக்கிட்டு அவன் எந்த வீடு வாசலை அரை மணி விட நமக்கு மனசு இல்லையோ அதெல்லாம் பரப்புறாள் பாருங்க அதனாலதான் கஷ்டித்தீர என்ன அர்த்தம்னு கேட்டாள் கூட்டி புருஷேஷு மத்தியே கஷ்டன தீரா ஆனா கூட்டியில ஒத்தரசான் அப்படி பரப்பிடுவாள் துறவிகளா எத்தனை சன்னியாசிகள் இப்ப புதுக்கோட்டையில இருக்க முடியும் அவன் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவளி எல்லா ஊரும் அஞ்சாறு ஜில்லாவும் அடமூட எத்தனை சன்னியாசிகள் இருப்பா கிடைக்கவே கிடைக்காது ஆனா உத்தரவா கூட்டி புருஷேஷு மத்தியே கஷ்டர தீரா அவன் வடக்க புத்தகத்துல பெரிய எழுத்துல கொட்ட எழுத்துல எழுதிவிட்டான் இல்ல ஆச்சாரியருடைய பாஷ்யத்துல இது அர்த்தம் எழுதுற இடத்துல கூட்டி புருஷேஷு மத்தியே கிருஷ்ணன தீர பிரத்யகாத்மானம் அவன் அந்த ஆத்மஸ்வரூபத்தை தேடி பரப்புறவாள் யாராவது கூட்டியில ஒருத்தர் தான் பரப்பிடுவாள் பொருள் எல்லாரும் பரப்பிட மாட்டாள் கோவியில ஒருத்தர்தான் இருப்பார் ஏன்னா எல்லாத்தையும் உலகத்துல வெளியில இருக்கிற வஸ்துக்களை பார்க்க முடியாது இந்திரியங்களை எல்லாம் சிருஷ்டிச்சு வச்சுதான் பிரம்மா பராஞ்சிகானீய திருணத்வயம்பூ தஸ்மாத் பராங் பசியதினாந்தராத்மன் கஷ்டித் தீர பிரத்யதாத்மானமைச்சது ஆவத்தச்சு அமிர்தத்வமிச்சன் அமிர்தத்வமிச்சன் செத்தது கூறும் அம்மா வைத்தல் இனி கூடாதுன்னு அப்படி பிறந்து வந்தாள் மார்க்க சன்னியாசிகள் அப்படி யாராவது கூட்டி புருஷர்கள் மத்தியே கஷ்டநதிரானால் ஆச்சாரியார் பிரசாந்த் இருப்பாள் எல்லாரும் இருக்கவே மாட்டாள் மகாஜானி சகதேவன் அந்த புண்ணிய புருஷனை பார்த்து நீ ராஜாவாரு அது இதுன்னு சொன்னால் அதெல்லாம் இல்லை நான் வந்து நான் பசுக்களை ரட்சிப்பதில் எனக்கு ரொம்ப சாமர்த்தியம் உண்டு என் சக்தியை சொல்றேன் எந்த முன்பு வேலைக்கு இருந்தேன்னு கேட்கிறாள் அதை கேட்பாள் யாரு எங்க போனாலும் ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் போனா நீ எங்க படிச்சேன்னு கேட்கிறாள் இந்த ஸ்கூல்ல சர்டிபிகேட் காட்டு சொல்றான் அப்புறம் சர்டிபிகேட் வாங்கினா அவனை சேர்க்கிறது அது மாதிரி இவனை காட்டாள் பஞ்சானாம் பாண்டு புத்திராணாம் ஜேஷ்டோ ராஜா யுதிஷ்டிரா சதசாஹசிரம் பதினாயிரம் கூட்டங்கள் நிற்கிறதா ஒவ்வொன்றுலையும் எட்டு லட்சம் பசுக்கள் ஒரு ஒரு குரூப்ல ஒரு கூட்டத்துல அப்படி ஒரு பதினாயிரம் கூட்டம் நிற்கிறதா எட்டு லட்சம் பசுக்கள் எட்டு லட்சம் எட்டு லட்சம் எட்டு லட்சம் அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்கா பதினாயிரம் எட்டு லட்சம் இருக்கு அத்தனை பசுக்கள் தர்மபுத்திரருக்கு அத்தனைக்கும் நான் தலைவனா இருந்தவன் எனக்கு பேர் அத்தனை கோக்களுடைய குணம் குணம் எல்லாம் எனக்கு தெரியும் தேசாம் கோசம் தந்திரி பாலன் எனக்கு பேரு ரொம்ப அழகான காரியங்கள் நான் செய்வேன் நான் எந்த பசுக்களை மேய்க்கிறேனோ அந்த பசு கூட்டத்திலே ஒரு பத்து பசுக்களை எங்கிட்ட கொடுத்து ரெண்டு வருஷத்துல பார்த்தா இருநூறு பசுவா பண்ணிவிடுவேன் சிப்ரஞ்சகாவோ பகுலா பவந்தி न तासु रोगो भवतीह கஷ்ட कश्चित् கஷ்டிது நான் பசுக்களை மேய்ச்சேனேயானால் ஒரு வியாதி வருவதில்லை ஒரு கோமாரி மாறி முதல் வியாதி வருவதில்லை அதுக்கு கூட இடையில இருக்கவங்க கைதாசி வேண்டியிருக்குங்க சுகுமார கவின்னு ஒரு கவி கிருஷ்ண சரித்திரம் எழுதினார் மகாபக்தர் அவர். அவர் பேர்ல ஒரு குத்தத்தை சாட்டி ராஜாங்கத்துல அவரை அக்னி பிரவேசம் பண்ணிட்டு ராஜா அவர் அந்த குத்தம் தனக்கு இல்லாம போறதுக்காக அவர் பிரயத்தனம் பண்ணல இன்னமும் ஜென்மாந்திரத்திலேயாவது நான் பண்ணிருப்பேன் இந்த பாப்பா அதனால இப்ப முடிஞ்சு எல்லாருமா சமைச்சு விட்டான் ஊத்து வயது குயில் இறங்கி விட்டா துஷாட் போயிட்டேன் அப்போ சிஷ்யாலாம் வந்து அழுதாள் கோபாலில் பத்தி ஒரு கிரந்தம் எழுதினேன் அதை சுருக்க எழுதிங்கோ இந்த ஹிரதயத்துல தீ பிடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப அழகா எழுதியிருக்காள் பன்னெண்டு சப்தம் சுவாமி வந்து மாக சுக்ல அஷ்டமி அன்னைக்கு கோ சம்ரட்சணம் பண்ண புறப்பட்டாளா யசோதைய நமஸ்காரம் பண்ணி அம்மா அன்னைக்கு எல்லாம் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி பசுக்களை ஊற்றி அனுப்பிச்சாளா சாயந்தரம் போய் குழந்தை பசுக்களை ஊட்டின்னு வர அழகா பார்க்கணும்னு இது கொண்டு போனாலும் அங்கேயும் சுவாமி வராளா முத நாளைக்கே எப்படி இருந்ததுன்னு யாரோகிணி நிராமயாசா பயசோத்தராசா யாது தசிலாசருணாகசாபூத் தாமோதரே பாலயித்தும் பிரவருத்தே ஆரோக்கிணி கோஷு நிராமயாசா யாஸ்வத்பதுக்தா பயசோத்தராசா யா துஷ்டசீலாசகுணாஜசாபூத் தாமோதரே பாலயித்தும் பிரவருத்தே காலையிலே சுவாமி ஓட்டிட்டு போற போது சில மாடு நொண்டி நொண்டி நடந்துதான் கோமாரினாலே அந்த மாடெல்லாம் வியாதி தெரிச்சு வருதான் சாயந்தரம் யாரோகிணி கோசுமிராமயாசா சில பசுக்கள்லாம் வெறுமனை தீனி தின்னுபிட்டு கண்ணுக்கு நல்லா இருக்குமா கரையில அரைச்சேர் கால்ச்சேர் கணவன் அந்த பசுக்கள்லாம் சாயந்தரம் வரும்பொழுது பார்த்தா குடங்குடம் மடியோட வருதான் பயசா உத்தராசா சில பசுக்கள் சீரி கீறி விழுமா அவன் பிரிவா குழந்தை கிட்ட போனா முட்டி தள்ளுமா அதெல்லாம் பரமசாதுவா இருக்கான் இத்தனைக்கும் காரணம் என்னன்னா தாமோதரே பாலயித்தும் பிரவருத்தே தாமோதரனான கோபாலன் பரிபாலனம் பண்ண ஆரம்பிச்சதுதான் காரணம் காலையில் பசுவை ஊட்டின்னு போனது சாயந்தரம் இப்படி ஆயிடுதுங்கிறாள் அது பகவானுடைய ஒரு பெரிய பெருமை அதனால அந்த இரு வம்சத்துல அந்த யாதவ வம்சத்துல சேர்ந்தவர்கள் அந்த இடையர்கள் சரியான இடையும் போய் விஷுவை தூத்து கறந்தானா நல்லா கறக்கும் அது அது கண் போடும் நல்ல கண்ணா போடும் அழகா போடும் அப்படி இல்லாம இருக்கும் அதனால சொல்றான் சொல்றான் நான் பசுக்களை ரட்சிச்சேனையான பசு அப்படி உத்தி ஆயிடும் ஆயிடும் क्षिप्रञ्चगावो बहुला भवन्ति நதாசுரோ நதாசுரோகோ பவதீஹ கஷ்டிதி ரோகமேவ ராஜ பசுக்களுக்கு நாராம் சாதேவன் ரிஷபானபி ஜானா அதையும் தவிர்த்து ரிஷபங்களுடைய லட்சணம் எனக்கு தெரியும் என்ன இந்த மலடியா சில மாடு அப்பனீர் மாடா இருக்கும் அப்பனீர் மாடு இருக்கு பாருங்க காலையிலயும் உண்டு பிராரியிலையும் உண்டு அவன் அது ஒண்ணுக்கும் பிரயோஜனப்படாத இருந்த காலை அவன் வயல்ல உழவுல கட்டினா படுத்துக்கும் சாரால குத்தினா காலால் உதைக்கும் படுத்துக்கிட்டபடியே உதைக்கும் ஒரு காரியம் மணினா வந்துருந்து ஓடி வரும் பருத்தி கொட்டையை காட்டினா ஓடி வரும் தப்புன்னு வந்திருக்கும் அது அது ஒண்ணுக்கும் பிரயோஜனப்படாது அப்படியே மாறுதுன்னா அது அப்படியே வாசல் ஒண்ணு வச்சுன்னு அந்த ட்ரம் ட்ரம்னு அடிச்சுன்னு வராம பாருங்க அந்த சப்தத்தை கேட்டு அப்படியே கண்ண மூடிக்கிட்டு இருக்கும் தீனி போட்டா தங்கும் அது மாதிரி இப்போ இந்த ஸ்திரீலையும் உண்டு பசுல இந்த பெண் மாடும் உண்டு அப்படி அதுக்கு வஞ்சியது அது ஒன்றும் கண்ணும் கூடாது அப்படிப்பட்ட பசுக்கள் கூட கர்ப்பமாக முடியாத காளைகள் உண்டா அந்த காளைகள் நின்று அதனுடைய மூத்திரம் விழுந்த இடம் இருக்க அந்த இடத்த மூந்து பார்த்தா ஆயிடுமா ஏஷாம் மூத்திரம் அப்படிப்பட்ட புருஷபங்களுடைய லட்சணம் எனக்கு தெரியும் वृषभानपि जानामि राजन् पूजितलक्षणानि येषाम् मूत्रमुपाघ्राय அபிவந்தா பிரசூயத்தே அப்படிப்பட்ட சக்தியெல்லாம் எனக்கு உண்டுன்னு சொல்லி சொன்னாரா அம்சாதேவன் தர்மம் பார்த்தார் விராட்டம் நீ என் சபையிலே இருக்கணும் என்றெல்லாம் சொல்லி அவனுக்கும் வேலை கொடுத்துக்க இப்படி இவ அஞ்சு பேர்களும் வேலைக்கு அமர்ந்துட்டாள் இவ அமர்ந்த பிறகு திரௌபதி அங்கிருந்து வராள் வரபோது அஞ்சு வேலை செய்ய போய் அந்த வருத்தம் அவளுக்கு அங்க போய் வேலைக்கு அங்க வேலை இவ வேற போக முடியாது பர்த்தாக்கள் அஞ்சு பேர்கள் இருக்கும் இடத்துல அவ இருக்க வேண்டியவளா போட்டாள் அதை சொல்லிலையும் சொல்லிக்க முடியல இருக்கான்னு சொல்ல முடியல சொன்னா அஜாத வாசத்துக்கு பங்கம் வந்துவிடும் அதுக்காக அடிமின் வராள் ஸ்திரீகளும் குழந்தைகளும் ஒரே அடியா அவளுடைய ரூபத்தையும் அந்த வருஷத்தையும் அவளுடைய கட்டாட்சத்தையும் அந்த தலை கூந்தலையும் பார்த்து எல்லாருமா வந்து அவள் அப்படி அம்மா நீ யாருங்கிறாளா நான் இன்னும் ஏழு இங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான்னு வந்திருக்கேங்கிறாளா உத்தரவும் அவள் சொல்ல நம்ப மாட்டேங்கிறாளா नश्रद्धधानास्ताम् देवीम् அன்னஹேஜோருபஸ்திதாம் சாப்பாட்டுக்காக வந்திருக்கேன் அன்னம் மட்டும் என கிடைச்சா போகும் இந்த ஊர்ல எங்கிறாளாம் அது ஒருத்தரும் நம்பவே இல்லையாம் பரமசம்மதா விராடனுடைய பத்னி கேகே தேசத்தில் ராஜாவனுடைய பெண் அவள் மெத்த மேல ஏழாவது மெத்த மேலேருந்து பார்த்தாள் திரௌபதி வீதியில வருவதும் குருகால ஸ்திரீகளும் அவளை சுற்றி கொண்டு போதும் அவள் கண்டேருந்து ஜலம் கட்டவரில் கால் கட்டவரில் விழுவதும் அவள் எல்லோரையும் யாச்சிப்பதும் இதெல்லாம் அவ பார்த்தா பரமபிரியமாம் அநாதா அநாதா வஸ்திரம் அவராளாம் அவளை கண்டதே அவளுக்கு தயவு வந்துடுச்சா ஸ்திரீகளுக்கு ஸ்திரீகளத்துல தயவு ரொம்ப இருக்கும் ரொம்ப துஷ்டியா இருக்கிறவள புருஷன் ஏதாவது போச்சுனா கூட இன்னொரு அம்மா பெண்ணின் ஒருவள் அவள் தௌஷ்டியமா பேசினது தப்பா தோணாது அவளை நீ பேசினது தப்பின்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்கு நீ என்ன அப்படி கூச்சுக்கலாம் அது அவளுக்கு அந்த ஜாத்தியில ரொம்ப பிரியம் ஸ்திரீகளுக்கு அவளுடைய குரூப்ல ஒரு பிரியம் இருக்கும் அது இருக்க வேண்டியதானே அவன் அது தோஷம் நான் சொன்னேனாக்கே நான் பாரதம் சொல்லி ஊருக்கு போறதுக்குள்ள என்ன வையுவாள் ஸ்திரீகளும் பூமான்களும் அவன் சூழ்ந்துட்டு இருக்காளாம் திரௌபதியை விராட்ட சுதேஷ்ட பார்த்தால் ரொம்ப தயவு ஒன்று இருக்கு அவளுக்கு விராட பாரியா காம் தேவி காருண்யாஜாத சம்பிரமா ஸ்திரீகள் வந்து திரௌபதிட்டு வந்து சொன்னாராம் அம்மா ராஜாவுடைய பத்னி விதாதனுடைய மனைவி உங்களை பார்க்கணும்னு அழைத்து வர சொன்னால் மேல சௌகத்து மேல உப்ரிக்கு மேல இருக்காள் மெத்த மேல வாருங்கள் அழைத்தாளாம் போனாள் போனா ரூபதி போனாள் வேலைக்காரிகள் அனுப்பின்னு போனாள் அவ உப்ரிக்கையில உட்காந்துருக்காளாம் எந்த பெரிய மெத்த மேல எப்படி உட்காந்துருக்காள் பெரிய சிம்ஹாசனத்துல ஸ்வர்ணமயமான ஆசனத்துல உட்காந்துருக்காளா சுதேஷ்ணி நவரத்னங்கள் வச்சேக்கு பெரிய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காளாம் விராட்டனுடைய பத்னி பெரிய பட்டாடை தங்க பட்டாடை கட்டிருக்காளா அதை பார்த்தா என்னவா இருக்குன்னா மேகத்துல மின்னல் கொடி மாதிரி இருக்காளாம் பூர்வமாம் தீர்க்கமான கேசமாம் அப்படி காலில் வந்து இருக்கிற கேசமாம் விராட்டனுடைய மனைவி சுதேஷ்ணைக்கு இந்த கேகே தேசத்து பெண்களே ரொம்ப நன்னா இருப்பாள் அச்சு விட்டா போல இருப்பாளாம் அதுக்காக தான் ராஜாக்கள்லாம் அந்த ஊர்ல போய் ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு வருது நம்ம ஊர்லயும் பண்ணிக்கிறது அங்கேயும் போய் ஒருத்தி பண்ண போகுது சுப்ரேம் சுப்ரோம் சுகேஷிமனமத்யகாம் சித்தி விகாரமான ஸ்திரீகளை எல்லாம் இங்க காவல் போடுறது அப்படியெல்லாம் காவலுக்கு முகு பேர்கள் இருக்காளாம் பகு புஷ்போபகீர் நாயாம் മക്ക എപ്പടി ഇരിക്കുന്നാൽ ഏരാളമാണ് പുഷ്പങ്ങളിനാല് சூழப்பட்ட பூமியில் நடுப்புற யஜ்யவேதி இருந்தால் எப்படியோது மாதிரி இருக்காளாம் அவள் சுதேஷ்ணாம் ராஜமகிஷி பட்ட மகிஷியாம் அரசனுக்கு சர்வாலங்காரங்களும் நிறைஞ்சிருக்காம அவளுக்கு ராஜபுத்திரீணாம் ராஜபுத்திரீணாம் மூணு ராஜகுமாரிகள் அவளை சூழ்நிலை ரூபோதிகள் அவள் கண்கரியம் நிற்கிறாளாம் ராஜகுமாரிகள் ஸ்ரீமதீம் ராஜபுத்ரீனாம் சதேன பரிபாலிதாம் சர்வாத்ரௌபதீம் திருஷ்ட்வா सन्तप्ताः பரமாங்கனாக நூறு ராஜகுமாரிகளும் அந்த சுதேஷ்ணையும் திரௌபதியை பார்த்து போன அழுவிட்டாளா ஆஹா ஒரு வஸ்திரம் தரிச்சு அனாதையாய் அன்னத்திற்காக இப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்காளே இப்படி ரூபவதியான ஸ்திரீக்கு ஒரு கஷ்டம் வருமா சர்வ அந்த தோஷமின்மை என்பதானது ரொம்ப அத்தியா இருக்கான் ஒரு விதமான தோஷம் நான் இருப்பது நடக்கிற போது பார்த்தா கீழே டிஸ்ட்ரிக் போர்ட் மதகு மாதிரி இருந்தாள் அவன் குடும்பம் அப்படி சுழிச்சு போடுன்னு அவன் காலை வச்சு அப்படி கழித்தா கீழே பதியணும்ல அது மட்டும் இந்த பாட்டா கடையில் வாங்கி நம்ம பூட்ஸ் மாதிரி இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடாது அது கால் கீழே பதியணுமா ஒரு விதமான தோஷமும் இல்லாமல் இருக்காளா அதி சர்வானவத்யாத்ரீன் சுமத்தியமாம் ஒரு புலியில் அடங்கும் போது இருக்காம் சுமத்தியமாம் நதகாத்ரீம் அவயோபாரத்தினால சரீரம் வளைஞ்சிருக்காம் लक्ष्मीविव विशालाक्षीम् विद्यामिव यशस्विनीम् லட்சுமியும் மகாலட்சுமி போல் அகண்ட கண்களாம் யசஸ்வுடன் கூடின வித்தை போல் இருக்காளாம் வித்யாமிவ யசஸ்வினி படிந்திருந்து கீர்த்தி இல்லாமல் வித்தை இல்லாது பிரயோஜனம் இல்லையாம் வித்யாமிவ யசஸ்வினிமிவ விதாமிவ விசுத்தானி பரமசுத்தமானாவே வங்களாம் எதை போல கங்கா ஜலத்தை போல கங்கை எப்படி பாவனோ அது மாதிரி பரம பரிசுத்தமான திரௌபதி சரத்கால போல இருக்காளாம் சரத்காலத்துல அப்படி கம்பனு சந்திரோதயமாயிருக்கும் சரத்கால சந்திரனை பார்த்தா பாட தெரியாதவங்க கூட ஆலாபனம் பண்ணு வந்தேன் அப்படிப்பட்ட திரௌபதியை பார்த்து சுதேஷ்ண காட்டாளாம் மனமுருகி காட்டாளாம் மலர்ந்து அவள் பார்க்க ஆரம்பிச்ச கண் எம கொட்டவே இல்லையா சுதேஷ்ணிக்கு திரௌபதி அப்படியே குறிப்பிட்டு பார்த்துட்டு இருக்காளாம் திரௌபதி காட்டாளாம் அம்மா நீ தேவஸ்ரீயா கந்தர்வஸ்ரீயா எங்கேயாவது கூட்டத்தை விட்டு பிரிந்து பூலோகம் வந்து விட்டையா அல்லது நாகஸ்திரீயா எச்சஸ்திரீயா யாரு நீ இப்படி கூடாத கொண்டோன்னு கேட்டாள் சுதேஷ்ணன் திரௌபதியை பார்த்து இப்ப திரௌபதி பார்த்தாள் இது என் அழகு வேற இத்தனை உபதிரவத்தை வேற கொடுக்கணுமா லாஸ்மி தேவி நகன்றௌரி ैरन्धी नाममे जाति வன்யமூரபலாசனாம் தேவஸ்ரீ அல்ல கந்தர்வ ஸ்ரீ அல்ல எட்டஸ்ரீ அல்லனா சைரந்திங்கிற ஜாதி சைரந்திர ஜாத்தி சேர்ந்த ஸ்ரீ அவன் அழகா பூத்து கொடுக்கிறது சந்தனம் கறக்கிறது ஏழு செய்வது அப்படி சில கூட்டமாக ஒரு பார்த்தா மாதிரி அவன் மாலை போட்டு போட்டு அப்படியே அழகு அவன் நாலு மணிக்கு அவன் ஸ்நானம் பண்ணிவிட்டு சுத்தமான வஸ்திரத்தை கட்டின்னு வந்து அத்தனை பேரும் மாலை கட்டுறவாள் அவன் குருவாயூரப்பனுக்கு மாலை கட்டி போடுறது அதுவே சூழ வாழ்க்கை அவன் ரொம்ப லட்சணமா இருப்பாள் हैवन्ध्रीनाममे जातिः மன்யமூலபலாசன காற்றிருக்கிற கிழங்கு பழங்கள் இதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் ஜாதியினான் பதீனாம் பதீனாம் பிரேட்சமானாம் கஸ்மின் காரணாந்தரே ஏகபாசே பராமிஷ்டா ஆஹம் சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் எனக்கு அஞ்சு பர்த்தாக்களும் என்னை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு பாபியானவனின் தலை பின்னல்ல கை போட்டு விட்டால் அன்னைக்கு நான் பயந்து காட்டு கூடி வந்தேன் அந்த பாபத்தை தூக்கிக் கொள்ள பதீனாம் பாக்குற போது ஒரு புருஷன் என் தலை பின்னல்ல கை போட முடியாத ஒரு நிலை வந்து ஆபத்தடைஞ்சவள் நான் காரணாந்தரே காட்டுக்கு புறப்பட்டு வந்திருக்கேனாக்கும் பன்னிரண்டு வருஷம் காட்டுல வசிக்கேன் தத்ரத்வாதசவர்ஷாயிலயா காட்டுல வந்து காய்கறிங்க புதிச்சுட்டு இருக்கேன் அப்படி பரத்து தேசம் தேசம் அவன் இது உங்க சமீபத்துக்கு இப்ப வந்தேனம்மா என்று சொன்னாலாம் திரௌபதி என்னென்ன வேலை தெரியுமா அழகா வேலை செய்வேன்னா சொல்றாள் என்னென்ன வேலை செய்வேங்கிறாள் அழகா தலை பின்னுவேன்னா திவ்யமான மணிகளை எல்லாம் ஆபரணமாக்கோர்ப்பேன் மல்லிகோத்பலமான மல்லிகை ஜாத்வீக்கம் பக்கம் நீலோத்பலம் முதலிய புஷ்பங்களை ரொம்ப அழகாக தொடுப்பேன் பல்லிகோத்பல பத்மானம் பத்திரம் ஹரிச்சந்திரம் திவ்யமான பத்திரங்கள்லாம் கோரோசனையினால் அழகாக பச்சை ஒழிவது என்று சொல்வது திவ்யமான கோரோசனையினால அலங்காரங்கள் எல்லாம் பண்ணுவேன் திவ்யமான அகில் அந்த வாசனை எல்லாம் சேர்த்து உடம்புல தலை விடுவேன் ஸ்திரீகளுக்கு அலங்காரங்கள் எல்லாம் பண்ணுவேன் திவ்யமான சந்தனம் கரைப்பேன் நான் சந்தனம் கரைச்சால் அது மாதிரி இன்னொத்தர் சந்தனம் கரைக்க முடியாது ஆராதயம் சத்யபாமாம் நான் சந்தனம் கரைச்சு கொடுத்து அவளுக்கு பூமாலை கொடுத்து அவளுக்கு கழுத்துல கொடுத்து அவளுக்கு தலையில நிறைய பூ வச்சு விட்டு பின்னி விட்டவள்னா கோபாலனுடைய பத்னியேங்கிறாள் சத்தியபாமியேங்கிறாள் ஏன்னா ரொக்குணிக்கு கைங்கரியம் பண்ணினேன்னா அவள் சா ஜெகன் மாதா மகாலட்சுமி அவள் தப்பு பண்ற குழந்தையும் முன்னா பார்த்து விடுவள் சத்தியபாமே கிருஷ்ணனையே சீருவள் ஆகையினால சத்தியபாமேட்டமான நல்ல பேர் வாங்கினவள் சொல்றாள் ஆராதயன் சத்தியபாமாம் கிருஷ்ணஸ்ய மகிஷீம் பிரியாம் கிருஷ்ணாஞ்சபாரியாம் பார்த்தானாம் ஆரீனாம் உத்தமாம் ததா பாண்டவாளுடைய பத்னி திரௌபதி இருக்காளே ஸ்திரீகளுக்குள் சிறந்தவள் அவள் அவளுக்கு தலைவாரி பிஞ்சிருக்கேன் அவளுக்கு நான் வந்து எத்தனை தடவை பூ வச்சிருக்கேன் எத்தனை கூட அவன் ஆலை சுருத்து அவளுக்கு நான் போட்டு இவளே தலையில குமிச்சுட்டு இருக்கா சிவதரவே உத்தமாம் சத்தியபாமையானவள் ஒரு தினம் நான் மாலை போட்டேன் சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம் யாரு துடுத்து தலையில வச்ச மாலை இது யாரு பின்ன பின்னல்னு கேட்டாளாம் இது மாதிரி நான் சைரஞ்ச நின்னாலும் சொன்னாலாம் சத்தியபாமே சுவாமிக்கு சந்தோஷம் தாங்கல்லையா பகவானுக்கு இப்படி பின்னி விடுறாளா இவ்வளவு கை அழகான காரியம் செய்யறாளா அன்னு சந்தோஷிச்சானா அன்றைய தினம் ஒரு பெரிய தங்க மெடல் பண்ணி போட்டாலாம் சத்தியபாமே இவளுக்கு என்ன போட்டால் தெரியுமா மாலினி எனக்கு பட்டம் கொடுத்தாள் மாலினி தேவியே சந்தோஷப்பட்டு சத்தியபாமையானவள் எனக்கு மாலினி என்று பட்டம் கொடுத்தாளாக்கும் திரௌபதி இப்படிப்பட்டவள் தெரியுமோ என் உயிருக்குயிரவர் திரௌபதி நானும் ஒரே உயிரும் கூட சொல்லலாம் கிருஷ்ணா பிராணசமாசகி என்னுடைய தோழியாக்கும் அவள் உயிர் தோழியவள் திரௌபதினு சொல்றாள் திரௌபதியே தன்னை பத்தி இப்படி இத்தனை சொல்றாள் நான் இங்க வேலை வந்திருக்கேன் உங்க வீட்டுல சந்தனங்கள்லாம் கரைப்பேன் பூ தொடுப்பேன் தலைவாரி பிணி விடுவேன் இதெல்லாம் எனக்கு தெரியுங்கிறாள் அவ இவளே அம்மா நீங்க இதுன்னு சொல்லல இத்தனையும் கேட்டுக்கிண்டு சுபேஷ்னே அம்மா நான் ரொம்ப நாள் இருக்க போறேன்னு நினைச்சு விடாது நகாகம் சிரமிச்சாமி ரொம்ப நாளும் வாக்குல இல்ல எனக்கு நல்ல காலம் பிறந்துட போறது உங்காத்துல ஏதோ கொஞ்ச நாள் வசிக்கிறேன் நீங்க இதுக்கு உத்தரவு கொடுக்கணும் என்ன வச்சுக்கணும்னு சொல்லி காட்டாளாம் நான் சந்தனம் கிடைக்கிறேன் தலைவாரி பின்னி விடுறேனாளாம் திரிசோக பரீசோக பரீதாங்கி பத்ர பக்ஷோகபரீகாஞ்சி பிரம்மச்சாரிணி பக்தாக்களுக்கு வந்த ஆபத்தை நினைச்சு தவிச்சு கொண்டிருக்கேன் பர்த்தாக்கள் படும் கஷ்டத்தை நானும் பட வேண்டும் என்று கஷ்டப்பட்டு இருக்கேன் அவர்களும் வன்யமூன பலாசனர்களா இருக்காள் நானும் அது மாதிரி இருக்கேனாகம் ஊராளங்கின் வரையும் பன்னெண்டு வருஷமாய் எப்படி இளைஞன் வரையும் தெரியுமோ எந்த அஸ்தவனமாறுவோதா எனக்கு எத்திர சாயம் அர்த்தமான அந்த ஊர் எங்க ஊரு பொழுது முடிஞ்சா உடனே அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊரு மறுபடியும் எந்த ஊருல அஸ்தமனம் போது எங்க ஊரு அது என் வீடு அப்படின்னு நினைச்சு தங்கின்னு வரேன் கொஞ்ச காலம் சந்தரனையா உங்க ஆத்துல வசிக்கணும்னு நினைக்கிறேன் நீ இடம் கொடுக்கணும்னு கேட்டாளா சுதேஷ்டனை பார்த்து திரௌபதி ரொம்ப கெஞ்சி கேட்டாள் சுதேஷ்ணான அம்மா எங்க ஆத்துல நீ இருக்கப்படாதுன்னு பொட்டுன்னு பத்ரே சம்சயோ மம வித்யதே உனக்கு நீங்க சாப்பாடு போன ஒண்ணும் வேண்டாங்கிற அதை பத்தி எனக்கு கவலை இல்ல எனக்கு மனசுல ஒரு சம்சயம் இருக்கு அதனால நான் வந்து சொல்றேன் அதை நான் உங்ககிட்ட சொல்லாமலே இருக்க முடியல இத்தனை பெரிய ரூபூத்தியான ஒரு ஸ்திரீ எங்க ஆத்துல வந்து கேட்டு மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் நீ வந்து கேட்டு உன்ன நான் ஆத்துல வச்சுக்க மாட்டேங்கிறது எனக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கு என் மனசுல என்ன சம்சயம் தெரியுமா என் நாட்டுக்காரர் உபன்யாசடு புண்டோட கண்டா கண்ண காட்டுமது அமரே அமரம் மத்ரே என் பக்தா இருக்காரே ராஜா விராட்டம் அவர் நிச்சயம் நடத்துற தப்பான எண்ணத்தை விட்டு விடுவார் அப்படி வெப்பரா ராஜான்னு நீ கேட்பேன் இந்த என்னுடைய இந்த அந்த புறத்துல பக்கத்துல நீ புஷ்ப செடிகளும் விருட்சங்களும் வச்சிருக்கே அதை பாத்தியா நீ வந்தது முதல் எல்லாம் அப்படியே திரௌபதி இருக்கிற பக்கமா ஷாயிருந்தார் அவன் அப்படி இதுல இவள் நாராயண தீர்த்தாள் சமாதியில் இந்த மாமரம்பு எப்படி சாய்ந்திருக்குன்னு சொன்னேன்னு அவன் ஜபம் பண்ணின மாமரம் வந்து திருப்பந்திருத்தியில அது பெரிய நான் போய் தரிசனம் பண்றது திருப்பந்திருத்தியில பெரியவாள் ஜீவ சமாதி மூடி மூடி இடி போடல ரெண்டு பக்கத்துலயும் கலந்துருக்கு மேல ஒரு பாறாங்கல் போட்டுருக்கு அவ பில்லுக்கு போட்டா நான் போய் உட்கார்ந்து விடுவேன் நாலஞ்சு வந்து நீங்க எல்லாம் மேல பாறாங்கல்ல போனோம் உப்பு கூட்டாதீங்க சொல்லிவிட்டாள் பார்த்தா என்ன இருக்குன்னு தெரியல ஒரு பெரிய மரம் மாமரம் அங்க இருக்கு சமாதி அங்க இருக்கு வடவண்ட புறத்துல மாமரம் சமாதி தினண்ட இருக்கு அந்த மாமரம் அத்தனை கலையே அந்த இடத்துல அவ சமாதிக்கு அப்படியே நேரம் வந்துருக்கு ஆஸ்திரியம் அந்த உள்ள நல்ல மக்கள்லாம் இருக்காரு அதெல்லாம் பரம் ஓட்டு உடனே பாலபிரசாதம் பண்றது என்ன வச்சுக்கிறது சிதம்பர பாகவத்துடைய பின்னாடி பாடினவாள் விஸ்வநாதகம் இருக்கார் பரமபக்தி வளருது ஆனால் சாதுக்குள்ள கண்டுட்டா அவரும் பத்தினியா ஓடி வந்து காலை வந்து பிடிச்சு நமஸ்காரம் பண்ணி குடங்கு இலத்தை கொண்டு கொட்டி சந்தனத்தை என்ன பிரபலமா காரணம் பண்ணுவாள் கதையெல்லாம் பண்ணுவாள் சிதம்பர பாகவத்தை மாதிரி வா அப்படி பக்தால கண்டது ஒரு சந்தோஷம்னே சுக்கராச்சாரியாள் சாதுக்கள் பாகவதால் ஆத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாள்னா மேகம் வந்த உடனே மயில் கூத்தாடுறா போல கூத்தாடுவாளா யதாச்சுத ஜனாகமின்னாள் இதுகள்லாம் அப்படி ஒரு சில நூல போதை இருக்குள்ள ஆதித்துதான் அது எதை போலேன்னாள் சுகாச்சாரியாள் யதாச்சுத ஜனாகமே மேகாகமோத்சவாகிட்டா ஒரேடியா மேகத்தை கண்ட உடனே இந்த சிகண்டிகள் இருக்கிய மயில்கள் இந்த கேகாங்கிற சப்தத்தை போட்டு அப்படி போகை அப்படி விரிச்சிருந்து கூத்தாடிட்டுதான் அது எதை போலே நாள் கிரகேஷு தப்தா நிர்விண்ணாக வீடு வாசல்ல மாட்டிக்கிண்டு அந்த சம்சார சமுத்திரத்துல துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவன் ஆறாவது பக்தாள் ஆத்துக்கு வந்த உடனே அத்தனை கவலையும் மறந்துட்டு அவளை கண்டதே அப்படியே கண் கலங்குமா ஹிருதயம் கொடுக்குமா ஹேது தத்தா இருவின்னா மார்க்கம் எது என்னமா கரையறுவோம் ஒன்னும் புரியலையே இந்த சம்சார சமுத்திரத்துன்னு மாட்டி விட்டேனே பத்னி புத்தாளிகளாக மூட்டை மூச்சு ரத்தத்தை உறிஞ்சிருக்கேன் இதுல வந்து மாட்டி விட்டேன்னு கவலைப்பட்டு இருக்கானே அவனுக்கு நல்ல பாகவதாளத்துக்கு வந்த உடனே ஹிருதயம் உருகி கூத்தாடுவனாம் எல்லாத்தையும் மறந்து விட்டு அது மாதிரி காகமோத்சவாகிருஷ்டாகந்தன் சிகந்தினா தத்தா நிர்விண்ணா யதாச்சுதராகமே அச்சுதராகமே அச்சுதஜனம்னு பேர் பாகவதாளுக்கு பக்தாளுக்கு அப்படி உருவாள் நூறுவே மனசா தேவை பக்கத்துல ஒரு குளம் சின்ன குளம் அழகான குளம் அவளுடைய மகிமையெல்லாம் காட்சி நடமா அந்த குளம் அந்த மரம் அத்தனை கலையும் அப்படியே பிறண்டு வந்திருக்குன்னு கடை இத்தனை காற்றுலையும் இன்னும் மறுபடியும் வர போற காத்துல விழ போறதோ இருக்கும் காற்று வரவானா நான் வரணும்னு பிரார்த்திக்கல விஷயங்கள்ல அப்படியே உணர்ந்துதா பிரபுபுரி கண்டது அதை காட்டுறாள் சுதேஷ் தன மரமும் தன் செடியும் நீ வந்த உடனே நீ இருக்கிற பக்கமா சாயுது வணங்கும் போது எந்த புருஷன் தான் உன்னை பார்க்காம இருப்பான் கவலை அம்மா நிச்சயம் அது அப்படிதான் நடக்கும்ல உன்னை நான் ஆத்துல வச்சுங்களா என்னன்னா என்ன விரட்டி விடுவார் உன்ன பட்ட மகிழ்ச்சியா பண்ணி விடுவார் ரொம்ப அசடு விராட்டம் தெரியுது நிச்சயம் அவருடைய பாவம் ஊக்க ஊட்ட விடுவோம் என்ன விட்டு விடுவோம் துரத்தி விடுவோம்னு சொல்லி சொன்னாலாம் சுரேஷ்ணன் என்ன கிரகிக்க முடியாது வேறு யாராலையும் கிரகிக்க முடியாதாக்கம் அகம் வேறு யாரா இருந்தாலும் என்ன வசப்படுத்த முடியாதாக்கம் தேவகந்தர்வ தேவகந்தர்வயக்ஷைர்வா சர்வத்துவம் தேவதைகளோ கந்தர்வாளோ ஏற்றாளோ என்ன பார்க்க முடியாது அத்தனை பாதி இருக்கணும் கந்தர்வர்கள் என்னை பாதுகாத்து இருக்காள் ஒத்தர் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது யாரா தப்பா நினைச்சா கந்தர்வால் உடனே புட்டுன்னு அடிப்பன் தலையில ദേവാദിദേവാനം സൂര്യപാവകവർദേവാദിദേവാനം പുത്ര தேவர்களுக்கெல்லாம் தலைவர்களான தேவர்களுடைய பிள்ளைகள் என்னுடைய அஞ்சு பேர்களும் கந்தர்வர்கள் கீட்டகவசம் நேற்றுக்கு சொன்னேன் நேற்று ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன் இருக்கா நாளைக்கு கீட்டகவசம் நாளன்னைக்கு உத்தரா கல்யாணம் ஏனென்றால் இன்னைக்கு பாடகம் நிவேதனம் பண்ற வழக்கம் அது இன்னைக்கு சொல்ல மறந்து போட்டேன் சாய்ஸ்ல நான் பண்ணு சொல்றேன் ஆத்துல என்ன சாய்ஸ்லாத்துல பண்ணுன்றது மட்டும் போறாது எல்லாருக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கணும் இல்ல அவ மட்டும் அந்த புண்ணியத்தை அடிச்சு முட்டான் அதுக்காக நாளைக்கு முடிஞ்சவாழ்லாம் அப்படி பாடகம் நிவேதித்து கொண்டு வைக்கலாம் அவன் அப்படி நிறைய கரைச்சு கூட எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு சக்தி உள்ளவா கொடுக்கவும் கொடுக்கலாம் பூஜா காணும் மட்டும் கேட்காம இருக்கணும் ஏன் இங்க இருக்கிறவளை கேட்டா குருமூர்த்தியிலையும் சாய்ஸ்லையும் என்னையும் சாய்ஸ்லையும் கேட்டா ஆமா அவர் சாஸ்வத் திருதி வஸ்திரத்தை எங்கேன்னு கேட்கிறார் நான் என் பட்டு கேள்வினா எனக்கு புரியல நீ பூஜா பண்ணு ஒல்லி பூஜா பண்ணு வச்சுட்டு பூஜா அங்கேயும் கேட்கக்கூடாது அதை மட்டும் ஜாக்கிரதையா அவா எடுத்துட்டு போனோம் நாளைக்கு வேதனும் ரொம்ப விசேஷம் சுவாமி பகவானுக்கு கோபாலனுக்கு அதனாலதான் நாளைக்கு கீச்ச கோஷம் சொல்ல போறேன் இன்னைக்கு கீச்ச கோஷம் மணி பத்து அடிச்சுட்டு ராஜ்யம் பண்ணணும்னு மட்டும் சொல்லுவோம் கவலைப்பட மாட்டாங்க அந்த கவலை <laughs> புத்திரா தேவாதி தேவானாம் தேவாதி தேவர்களுடைய பிள்ளைகள் சூரியனை போல் அக்னியை போல் தேஜஸ் உள்ளவர்கள் சூர்ய பாவகவர்த்ததா सतामेव निशाम् सतामेव निशाम् शीघ्रम् யாராவது என்ன தப்பான எண்ணத்துடன் பார்த்தால் கந்தர்வர்கள் அல்ல ராத்திரியிலேயே வந்து திரும்பிய கொட்டாப்படியால் அடிச்சு முசலையும் கதாங்கிறாள் உலக்கையினால வந்து அடிச்சு அவள் பெரிய கதையினால அடிச்சு ஆகையினால் அதனை பயப்பட வேண்டாம்னு சொன்னாள் சொன்னா அம்மா நான் வேலைக்கு வச்சுக்கிறேன் எனக்கு ஒன்னும் ஆபத்து வராம நீ பாத்துக்கணும்னு கேட்டாளவ சுதேஷன் ஏன்னா அவனுடைய தேஜஸ பார்த்து வச்சுக்கலைன்னா அவன் போற போது ஏன் பண்ணவரை அடிச்சுட்டு கூட்டாங்க அதுக்காக பயம் அதுக்காக நான் வச்சுக்கிறேன் எனக்கு ஒன்னும் ஆபத்து இல்லாம நீ பாத்துக்கணும் என் காத்துல இருந்தாள் அப்ப சொன்னால் நான் உங்க வாத்துல எல்லா வேலையும் செய்கிறேன் உங்க வாத்து சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன் நான் தனியா சமைச்சு சாப்பிடுவேன் என்னை எச்சக்கதை எடுத்து சொல்லக்கூடாது காலப்புடி காலப்புன்னு சொல்லக்கூடாது ரெண்டு காரியமும் நான் செய்யற வழக்கம் இல்லைன்னு வச்சுட்டு இருக்கேன் சாஸ்திரத்துல எந்த ஸ்திரீ பட்ட மகிழ்ச்சியா இருப்போளோ அவள் தன்னை காட்டிலும் சீனையான ஒரு ஸ்திரீக்கு போய் காலில் இருந்து விடப்படாது அவளுடைய எச்சக்கரை எடுக்கப்படாது அவளுடைய சேஷத்தை சாப்பிடக்கூடாது பட்ட மகிழ்ச்சியா ஆகக்கூடியவள் அதனால இவ மறுபடியும் ராஜ்யத்துல போய் பட்ட மகிழ்ச்சியா ஆக போறவள் அது அவளுக்கு அந்த சாஸ்திரங்கள்லாம் அவள் படிச்சவள் இல்லை அவள் கேட்க தேசத்துல இப்படி அழகான சோபாவில் சாந்தி புருஷனை மிரட்டிக்கிட்டு இருக்கிறவளவன் அதனால அவளுக்கு அதெல்லாம் தெரியல திரௌபதி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காள் அதனால இந்த ரெண்டு காரியம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்றாள் அஞ்சு பேர்கள் பருவர்கள் பத்திகள் அவர்கள் பிறருடைய காரணமாக நம்பினா பொறுக்க மாட்டாள் அவளுடைய சாப்டமிச்சத்தை சாப்பிட்டா பொறுக்க மாட்டாள் எச்சக்கலை எடுத்தா தாங்க மாட்டாள் கந்தர்வ திருப்திக்காக அம்மா இந்த வேலை மட்டும் செய்ய சொல்லப்படாது நான் சொல்லுவேனா காலம் வந்து அதம்பூன்னு ஒன்னு நான் சொல்லுவேனா ചരിത്രം ഇരിക്കും പക്ഷത്തിൽ നീയും കാത്തിലേ ഇരിക്കണം കേട്ടിരുന്നാറാം സുരേഷ്ണൻ ഉച്ചിഷ്ടം ഉണക്കാരാവത് ശേഷത്തെ കുറിച്ച് ചാപ്പിട ചൊല്ലുവാളാ ഒന്നും ഒരുവരും அப்படியே சொல்ல மாட்டாள் நீ பயப்படாதே நாளாம் பிரசாரே கப்பாடும் யாரு காலம் வீட்டி ஒன்னையால் அம்புன்னு சொல்லுவாளும் குட்டேக்கு பிரதானேச்ச கப்பாடும் லக்ஷ்மியின் திருஷ்டைவ புத்திமான் திருஷ்டைவ புத்திமான் மகாலட்சுமி என்ற பொழுது ஒருத்தன் காலம் நீட்டுவனும் என்று நமஸ்காரம் நமஸ்காரியான தேவதை உன்னை கண்டு காலை யாராவது ഈ സന്ദേശമേ ഇവിടെ വാങ്ങാമമ്മാനാളാം போய் அவா கண்ணால் கொடுத்தாள் அப்பா ஜனமேஜியா பரம சுகத்தோட ஆயிரம் வேலைக்காரி வேலை செஞ்சவள் அந்த சுதேஷ்ணிக்கு புடவை தோச்சு போட்டு அவளுக்கு கதோக்கிரி சவுக்கம் ஒன்று கொடுத்து அவ வீட்டுல அவளுக்கு சாதம் கொடுத்து அவளுக்கு சந்தனம் எடுத்து கொடுத்து அவ ஆட்டுக்காரனுக்கு சந்தனம் எல்லாம் கரைச்சு கொடுத்து அவளுக்கு பூத்து கொடுத்து வச்சு அவதாரவாறு பண்ணி அவசியப்பெல்லாம் அலங்கரிச்சு சுதுக்கம் இல்லையா அப்படி கஷ்டப்பட்டாள் உங்க பாட்டி வைசம்பாயனாச்சாரியால் பரமதாபத்தோடு போய் இதை முடிச்சு வச்சு முடிச்சாடா அவசத் பரிசாரார்ஹா மூர்க்கம் ஜனமேதயா ஆலம் யாரை என்ன பண்ணணும்னு தெரியலைங்கிறார் அப்படி பிரட்டி பிரட்டி கொண்டு விட்டுடுவான் சுதுக்கம் அவசத் பதிச்சாரார்கள் பல பேர்கள் இந்த சுதேஷ்னே அவள் காலம் வந்து இவள் அலம்பிட வேண்டியவள் சுதேஷ்னே பரிச்சாரார்கள் இவள் ரூபரி இவள் போய் அவளுக்கு சிசூசந்தீஷாம்பதே அவசத் பரிச்சாரார்கா சுதுக்கம் ஜனமேதயா ரொம்ப பரமதுக்கத்துடன் அப்படியே கண்ணால் ஜலம் தெரிந்து நிற்குமா திரௌபதிக்கு விராட்டனுக்கு சந்தனம் கிடைக்கிறோம் அவன் இந்த என்ன சொல்லுவான் எனக்கு ஆறு கிடைச்சா சந்தனம்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டா சைதனுக்கு கிடைக்கல கலப்பு சரியா இல்லையா அத்தனை கழகம் விட்டு முடிச்சு விடுவாங்க அதை போய் சொல்லி வருத்தப்படுறாள் திரௌபதி என்னை இப்படி விராட்டம் சொல்றான் என்னை இப்படி கொண்டு விட்டுட்டே வேலை செய்ய முடியா அஞ்சு பேருமா சேர்ந்து சொல்லி நியமனத்தில் போய் அழப்போறாள் अज्ञातचर्याम् அஜாதகல்யாம் प्रतिरुद्धमानसाः यथाग्नयो भूषणेजसः ஆண்டவாள் அஜாதவாசம் வகித்த கஷ்டம் இருக்கே அதையும் வாக்காத சொல்லி புரியலே விட்டாள் வீஷம் பயனர் அஜாதச்சரியாம் பிரதிருத்தமான தூக்கம் இல்லையா மனதை அடக்கி அடக்கி வச்சுப்பாளா ஒவ்வொரு அழனம்னு தோணுமா வாயை விட்டு அவன் அதையும் சமைச்சு பரவாயில் போது பரவாயிரவும் ஒவ்வொரு அழுவா மனத்தை அடைக்கப்படுறா அவன் அர்ஜுனர் அப்படியே கூத்தும் கூத்தும் பாத்தி பிரிச்சு அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அப்படியே தர்மபுத்தருடைய ஹதையும் கலங்குவா மனசை அடைக்க அடைக்க சிந்தாளா அஜாதல்யாம் போல் பாண்டவர்கள் പരമദുഃഖത്തുടനം യോജിച്ചാളാം വിരാട നഗരത്തിന് വേല ചെയ്തുകൊണ്ടു മഹാബലസ്തു മഹാബല സേനാപതിർവിരാടസ്യ இப்படி அந்த வருஷம் பத்து பதினோரு மாசம் ஆயிடுச்சு பன்னெண்டு மாசத்துக்கு மாசம் மிச்சம் இருக்கு ஒரு மாசம் தான் கொஞ்சம் தான் இருக்கு அந்த சந்தர்ப்பத்துல விராதனுடைய பட்சணம் அவன் சகோதரிக்கு அவனுடைய பத்னிக்கு அண்ணா சீத்தகன் மீது அவன் சேனாபதி விராட்டனுக்கு அபாரமான பலம் உலகத்திலேயே நாலு பேர்கள் இவன் ஒன்னும் அப்படி ஒரு நாலு பேர்கள் தான் இருக்காங்க அது சேர்ந்தவன் துரியோகனன் வீமன் சல்யன் கீச்சனன் நாலு பேர்கள் தானா உலகத்திலேயே வேற அஞ்சாவது பேர்கள் கிடையாதான் ஏதாவது ஒரு அபார அமானுஷமான காரியம் பண்ணினா இந்த நாலு பேர்ல போய் போலீஸ் வாட்ச் பண்ணலாம் இந்த நாலு பேர்ல பண்ணி பண்ணிருப்பாங்க அது மேல போய் சொல்ல போறாள் யுத்த பருவா அப்படிப்பட்ட பலம் உள்ளவன் கீச்சகம் இந்த கீச்சகம் சேனாபதியான் விராட்டனுக்கு எல்லாம் அவன் தூரத்தை இவங்க கேட்கணும் விராட்டன் ராஜாவை தவிர நமக்கு எப்படி லண்டன்ல ராஜா இருந்தாரோ அது மாதிரி ஏதாவது கையெழுத்து போட்டாக்க போடணும் போடுவோம் இந்த இடத்துல போடுவோம் எல்லாருமா சேர்ந்தா உடனே போடணும் அதுல என்ன இருக்குன்னு வாசி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா போட வேண்டிய அவசியம்னு ஆமா நீ தூரம் விட்டு புறப்பட்டு ஓடி போகணும் இருந்தா ததா சூணும் எழுதணும் கே வாசிச்சதுக்கு அப்புறம் அங்கே வந்து அழிச்சு போடுவோன்னு கிளம்புன்னு அப்புறம் தான் என்ன எழுதிருக்குன்னு அவனுக்கு புரியும் அது மாதிரி விராட்டம் அந்த கீச்ச ஆண்டுகளும் முடிச்சா ஏன்னா அபாரமான பலம் கீச்ச கணக்கு அன்னைக்குதான் கண்டானா தன் தங்கையினுடைய வீட்டுக்கு வந்தாரவன் அந்த திரௌபதி அப்படி சந்தனம் கரைச்சுக்கிட்டு போனாள் பார்த்தா உடனே தங்கை கூப்பிட்டு யாரு இப்படி ஒரு தீங்கி இருக்காளே அஹம் திருஷ்டுவா தேவகர்பாபாம் சரந்தீம் தேவசரந்தீம் தேவதாதி அம்மாவை பிறந்த பெண்ணாக தோன்றியாம் உனக்கு ஏதோ தேவஸ்திரீக்கு பிறந்தவளா தோன்றுவது அஹம் திருஷ்டுவா தேவகர்பாபாம் சரந்தீம் தேவதாமி வா தேவலோகத்திலிருந்து வந்த தேவதை போலிருக்காளே யார் இவள் என்று தங்கையை கூப்பிட்டு கேட்டால் சுமார் ஒரு வருஷமா மாத்திர இருக்காளே நானா என்ன மாதிரி எங்கிட்ட இத்தனை நாளா இவளை சொல்லாம இனிமேல் கேட்டானா எத்தனை மானம் கிட்ட போய் பாருங்க இப்படி சொன்னானா என்ன மாதிரி சொன்னாரா நீ எங்கிட்ட சொல்லணும்னு கேட்டானா உடனே அவளையே நேரம் கூப்பிட்டா திரௌபதியே செய்தவான் கூட்டான் காமபானத்தினால் அடிபட்டு கீச்சகன் திரௌபதியத்தான் கிரகிச்சுக்கணும் மனசுல தீர்மானம் பண்ணிவிட்டானாம் காட்டானா என்ன கல்யாணி கூப்பிட்டானா ஹிந்தி ஹிந்தி தெரியுமா இவனா அட்ரஸ் எழுதுறான்னு இவனுக்கு கல்யாணியை கூப்பிட்டு யாரு நீன்னு கேட்டால் யார் போய் பண்ணி யார நீ கல்யாணம் பண்ணிண்டே காத்துவம் கல்யாணி கல்யாணி எங்கிருந்து இங்க வந்தேன் விராட்டநகரம் சத்வமாதக்ஷோபனே விராட்டனுடைய ஊருக்கு நீங்க வந்து வாஸ்தவத்தை சொல்லுன்னு கேட்டானாம் கீசகன் ரூபினியை பார்த்து பிரபுஷ்டனுத்தமம் சௌக்கியம் மத்தஸ்தம் மத்தகாமி இனிமே நீங்க வேலை செய்யப்படாது நீ எங்காத்துக்கு போய் பரப்படுகிறானாம் எப்படி இருக்கே தெரியுமா அகாரியமானாசோபசே சுந்தரி சோபனாதி அகாரியமானாஸ்தகிவோத்தமாசுபா நல்ல திவ்யமான கதம்பம் அழகா வச்சிருக்கா மாலை அதை வந்து தலையிலயோ கழுத்திலையோ தரித்திராவும் இருந்தேன் ஒரு மூலையில மாற்றி வச்சிருந்தா எப்படியோ அது மாதிரி உத்தமஸ்திரி புருஷனுடைய சம்பர்க்கம் இல்லாமல் பர்த்தாவோட ஸ்திரீ இல்லாமல் இருந்தா அவளுக்கு ஜனம் குதிரை ரோட்ல ஓடாமல் ஒரு மணி குட்டுல கட்டியிருந்தா அது கழமா போடுவான் வெயில்ல வரும்னா புடவை உணர்ந்திருந்தா அது சீக்கிரமா கிழிஞ்சு போடுமா இப்படி இப்படி எல்லாம் போய் சொல்றாரு அது மாதிரி ஸ்திரீகள் பர்த்தாவோடு சேர்ந்து பர்த்தாவோடு சேர்ந்து இல்லைன்னா தல்லாம் வச்சு போடுவோம் கழுவியா போடுவான் சீக்கிரமா கழுவியா போடுவான் குதிரையை அப்படித்தான் அவன் வண்டியில கட்டி என் பாட்டுக்கு ஒரு போயிட்டே இருக்கான் அவன் ஒரு குட்டுல பத்து நாளைக்கு கட்டிட்டு கழமா போடும் குதிரை பிரயோஜனப்படாது அப்படி விதமான புஷ்பங்களை தரிக்கணும் தரிக்காம ஒருவன் அப்படி மாட்டி வச்சிருக்கூடாது திரௌபதி கூப்பிட்டு முகுஸ்திரீகள் எனக்கு இருக்கா அத்தனை பேர்களையும் ரெண்டு மணி எனக்கு சொல்றேன் சபரேஸ்டார் ஆபீஸுக்கு போய் എല്ലാത്തിനും തൂർന്നെങ്കിലാണ് ഇനി കല്യാണം പണിയുടെ സ്ത്രീകൾ ആരീരത്ത് പണി പറയുന്നത് നാളാം ശജാലിതാരാൻ പുരാതനാ ஆனா ஒண்ணும் ஒன்னா பண்றேன் அத்தனை பேரையும் உனக்கு வேலைக்காரியா இருக்க சொல்லிவிடுறேன் அவ மட்டும் நினைக்காதே நானும் உனக்கு வேலை செய்கிறேன் நான் அஹந்தே சுந்தரிதா தாசவத்திதா சதா பவிஷ்யே வசகோ சதா பவிஷ்யே அழகான முகமுடையே சுந்தரி உனக்கு வசகனாய் சதா பவிக்க வசகோடு கீழே இருந்து நீ எங்க கைவிட்டு போட சொல்லு அங்க போடுறேன் நீ எங்க போக முடியோ போறேன் சதா சதா வசகோ பவிஷ்யே உனக்கு வசகனாயிடுறேன்னு சொல்லி சொன்னாராம் கீச்சகல் திரௌபதி அப்பிரார்த்தனீயா அழகா பதில் சொன்னார் என்ன சொன்னான்னா அப்பிரார்த்தனேயாமி அமாம் நினைக்கவே கூடாது மனதனால கூட அப்படிப்பட்ட மட்டமான ஜாத்தினா ரொம்ப கீழ்பட்ட ஜாத்தினா என்ன நீ வந்து பத்னியா பண்ணிக்க கூடாது வெறுக்கத்தை வந்தவள்னா வீபத்தை நான் தலைகளை வாரி அப்படி வேலை செஞ்சிட்டு இருக்கிறவள் உடனே பார்த்தா அதெல்லாம் இல்லை நீ வந்து எப்படி இருந்தாலும் நான் இனிமே ஒண்ணு சரியா இனிமே நீ தலைவாரி பின்னப்படாது திரும்ப நீ சொன்னா நினைக்கப்படாது அது இல்லை இப்படிதான் சொன்னா கீச்சகன் அவள் சம்மதிக்கல அண்ணனை போட்டாள் உடனே தங்கையை கூப்பிட்டான் சுதேஷ்னையே கூப்பிட்டு அவ சீக்கிரத்துல எனக்கு பத்னி ஆகும்படியா நீ தயார் பண்ணும் அவளை கூப்பிட்டு சொன்னானாம் யதா சுதேஷ் யதா சுதேஷ் சங்கச்சேயம் சகிரந்தியா சங்கச்சேயம் அன்போட கூட எனக்கு பத்னியாக அது மாதிரி நீ பண்ணணும் சொல்லி சொன்னானாம் கீச்சகன் யதா சுதேஷ்ணேரம் பண்ணணும் நான் மாட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நான் குளத்துல முதப்பேன் நான் இந்த பையன் குளத்துல அகம் பிராணான் பிரகாசிஷம் உயிரை விட்டு விடுவேன் அவ வந்து என் படுக்கையில வந்து சேனம் பண்ணிக்காத போனால் நீ இவளை கூப்பிட்டு தங்கையை கூப்பிட்டு சொன்னா அவளுக்கு என்னன்னா அந்த ஊரை காப்பாத்துறது அவன் அவன் போயிட்டா வேற ஆள் இல்லை அதனால போய் இப்படி சொன்னான் வேற அத்தியாசம்னா போயிட்டேன்னு சொல்லிவிடுவள் அவள் சகோதரி அகம் பிராணான் பிரகாசிஷம் சுதேஷ்ணா சொன்னாள் அப்படி அவளை நீ எதிர்பார்க்காதே அவ என்ன வந்து ரொம்ப சரணாகதி பண்ணி கேட்டுருக்காள் அம்மா நான் வாத்துல வந்து நான் ஸ்திரீகள் இருக்கணும்னு வசிக்கிறேன் குமாரன் இல்லாம ஸ்ரீ கோஷ்டியில இருக்கணும்னு எனக்கு சாதம் வாண்டாம் வேலை வாண்டாம் சம்பளம் வேண்டாம் நான் சொன்ன வேலையெல்லாம் செய்கிறேன் எனக்கு சம்பளம் இல்லாத வேலை செய்யறேன்னு வந்து உப்புத்துருக்கா அவளை வந்து அப்படி தப்பான வழிக்கு நீ அனுப்பாதே அனுப்ப சொல்லி சொல்லாதீர் செஞ்சு பார்த்தால் சுதேஷ்னே தன் தமையனே நான் அவளுக்கு அப்படியே தானம் பண்ணிருக்கேன் நீ பயப்படாதே நீ ஸ்ரீவதி கொடுத்தீங்கி குருகாக்கள் ஒண்ணு அனுப்பலன்னு சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்டவளை நீ பிரார்த்திக்காதேன்னு தமையனை பார்த்து சொன்னாலாம் சுபாச்சாராச்ச பத்ரந்தே அவளை பூஜை மாதிரி என் கவிஞனுக்கு பத்னியா இருக்குன்னு சொல்ல மாட்டேன் கந்தர்வா இருக்காளா அவளுக்கு யாராவது தப்பா நினைச்சா ராத்திரியில வந்து கொட்டாபடியால் அடிப்பாளாம் வந்து ஏதாவது பண்ணி விடுவாராம் அவளிடத்துல தப்பான எண்ணினவர்களே கந்தர்வர்கள் அஞ்சு பேர்கள் இருக்காராம் நாளாம் சுதேஷ்மன் இன்னொரு ஒரே நாளா சுதேஷ்மன் என்னன்னா எங்க ஆட்டுக்காரர் இருக்காரே கழவர் அது ரொம்ப தடவை அவளை வந்து அனுப்புன்னு சொல்லிட்டு அது அஸ்வின் பேசியிருக்கான் விராட்டம் அத போய் சொல்றாள் எனக்கு விராட்டங்கள்னால சொல்றது எனக்கு ஒக்கமா இருக்கு அவ தைரியமா சொல்றாள் ராஜா செய்த சமீட்சைனாம் மோகக்கடங்கு ராஜா விராடன் கந்தர்வன் வந்து அடிட் பண்றாத்தி பெரிய கொட்டா அப்படி சம்மோகம் கதவானியா मया च सत्यवचने மயா ச சத்யவச்சனே अनुनीतो महीपति அவனீதோ மகீபதி சத்தியமான சொற்களை சொல்லி அவரமுள்ள சமாதானம் பண்ணி அவரை திரௌபதி இருக்கிற இடத்துல சிண்டாம இருக்க முடியா பண்ணி வச்சிருக்கேன் சைலன்சி இருக்கும் இடத்தில் ராத்திரியில வந்து கந்தர்வாள் அடிப்பாள் நான் சமத்துல இருந்து மனதினால கூட இச்சிக்கிறது இல்லை விராட்டம் चिन्तयति மனசா நிற்பதே இல்லை என்ன ராத்திரியில உயிவு மாட்டி அதுக்காக நின்றிருக்கார் கீச்சகம் பார்த்தார் எத்தனை கந்தர்வாள் வந்தாலும் எனக்கு பாதகம் இல்லை நான் பார்த்துப்பேங்கிறான் உடம்புல பலம் இருக்கு இந்த பயிலுக்கு கந்தர்வாணாம் சதம் வாபி सहस्रमयुता சஹசிரமயுதானி வா. நூறு கந்தர்வாள் வரட்டும் ஆயிரம் கந்தர்வாள் வரட்டும் பதினாயிரம் கந்தர்வாள் வரட்டும் அகமே கோஹ நித்யாமி गन्धर्वान् पञ्च किम् पुनः அத்தகிம் பூனா பதினாயிரம் கந்தர்வாள் அடிக்கும் எனக்கு அஞ்சு கந்தர்வர்கள் என்ற மூலை கந்தர்வான் பஞ்சகிம் புனா உடனே சுதேஷ்கர் ரொம்ப அழுதானா என்னன்னா கந்தர்வாள் அடிச்சு போக போறாள் தன் அண்ணாவே தீர்மானமணி இவ்வளவு வேகம் மனசுல வந்திருக்கிறத பார்த்து நிச்சயம் ஏதாவது அவளை தொந்தரவு பண்ண போறான் கந்தர்வாள் வந்து அடிச்சு விட போறான்னு முன்னாடியே புலாக்கணம் பாடிவிட்டாள் பார்த்தாளாம் உன்னாலே இந்த ஜாக்கியை எழுதி விட போறது தொற்கிருத்தே விமகிஷியந்தி ஆதர சுகிருதே ஏகஸ்து குருதே ஏகஸ்து குருதே பாபம் ஹன்யதே ஒருவன் பாபம் பண்ணி தன் ஜாதியை அழிச்சு விடுவன் ஒருவன் பாபம் பண்ணி அவன் பண்ணின பாபபலனை குடும்பமே அவனுடைய ஜாதிகளை அடைய முடியா பண்ணிட்டு போடுவன் அது மாதிரி பிராதாக்கள் முதலிய எல்லாரும் கூட போராள் ஒன்னாலே நாளாம் சொன்னார் அது எப்படி இருந்தாலும் அவளை அனுப்பிச்சு விடுவேன் இல்லவனா நான் சொல்லி கொடுத்து விடுவேன் ஜலத்தில் விடுவேன் உங்களை பயப்படி சொன்னா கீசகன் சரி நீ போன அனுப்புறேன்னு சொன்னார் உடனே என்ன பண்ணினா சுரேஷ்னே திரௌபதிய செய்தன்சின்னு கூப்பிட்டு எனக்கு ரொம்ப தாகம் தாங்கல அங்க நல்ல மத்தியம் இருக்கு அதை போய் இந்த தங்க பாத்திரத்துல வாயிடலான்னு ஒரு தங்க தூக்க கையில எடுத்து கொடுத்து அங்க என்ன எங்க அண்ணாவத்துல நல்ல பக்கம் பண்ணி வச்சிருக்கானா மத்தியம் அதை போய் வாங்கிடுவான்னு சொல்லி சொன்னாள் சுராமானய சுஷ்ருவாமானய சுஷ்ரோஹி சீதாஹம் விலாசிதாஹம் விலாசினி ரொம்ப தாகம் தாங்கல்ல எனக்கு மத்தியம் போய் வாங்கிட்டு வாங்க அண்ணா வாத்திரேன்னு சொல்லி தங்கமயமான ஒரு பாத்திரத்தை கையில் கொடுத்து போச்சொன்னாளாம் சுதேஷ்ணீவ முக்தி உன் ராஜஸ்திரீட்ட வந்து நீ சொல்ற வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லி வந்து மாட்டிக்கிண்டு பதினோரு மாசமா நல்ல பேர் வாங்கிண்டு இப்படி இருந்துட்டு இப்ப வந்து இப்படி சொல்றாளே என்ன பண்றதுன்னு சொல்லி கண்ணால ஜலம் விட்டு அம்மா நான் சீச்சகனுடைய வீட்டுக்கு போக மாட்டேன் சூத்தபுத்திரன் பேரு கீச்சகனுக்கு அவன் ரொம்ப காமாத்மா என்ன கண்டது முதல் மனசு எங்கிட்ட வச்சு விட்டானவன் என்ன கூப்பிட்டு பேச அவனுக்கு தெரியும் ஆகையினால அவங்க வீட்டுக்கு என்ன போச்சொல்லப்படாதனாலாம் உங்ககிட்ட வந்து சிந்திக்காட்டேன் நீ எனக்கு பிரதிஜை பண்ணிருக்கேன் நான் காப்பாத்துறேன்னு சொல்லி இப்ப கைவிடாதேன்னு ஆளா முதல் சங்கமத்துல நான் வந்த போது அம்மா நான் வந்து உன்னை நான் காப்பாத்துறேன் பயப்படாதேன்னு எனக்கு வாழ்க்கை கொடுத்தேன் அந்த வாழ்க்கை காப்பாத்தணும் இன்னும் சொல்ப காலம் தான் இருக்க போறேன் நான் பரப்பிடுறேன் ஊரை விட்டு என்ன வந்து இது மாதிரியான ஒரு அவமானம் ரொம்ப பண்ணாதீர்கள் கெஞ்சி காட்டாதான் திரௌபதி மயஷ்டோ உன்னே பார்த்தா அதெல்லாம் என்னமோ எங்க அண்ணா வாத்துல போய் வாங்கினா வரணும் எங்க அண்ணா அப்படி இல்லாம இல்ல நீ என்னமா அப்படி சொல்லுவே இவர்கிட்டயே எல்லாம் சொல்லியிருக்கான் அதெல்லாம் அப்படி இல்லாம நீ வந்து சொன்னீங்கன்னா தப்பு இப்படி சொன்னாலும்